எனக்கு இருக்குன்னு இவர் இருக்காராம் தான் இருக்காராம் அந்த மாதிரி பாவம் இல்ல பண்பாளம் இனிமே இதெல்லாம் வழங்காது ஏன்னா இது என்னது இது மரத்தை வந்து பொழக்குதுங்கிறாங்க எதுக்காக பொழக்கிறாங்க ஏன் எல்லாம் ஸ்டவ்ல வந்துட்டுது சிவ சிவ பண்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை மணிவாசர் காலத்துல அப்படிலாம் இருந்தது ஏன் நம்ம காலத்துல இளமை காலத்துல இப்பதானே சார் ஸ்டவ் நல்லா விடகு வச்சுதான் வருவாங்க நம்முடைய லோயர் கெட்டு இருக்குது லோயர் கெட்டு பக்கத்துல தான் திருப்பனந்தாள் இருக்கு லோயர் அணைக்கட்டு கீழணை அந்த பகுதி மூணு மைல்ல அதுக்கு அந்த உடையார் பாளையம் ஜெயங்குண்டம் எல்லாம் இருக்குது உடையார்பாளையத்துல தான் அந்த காலத்துல உடையார்பாளையம் ஜெயங்கொண்டத்துல இருந்து விறக உடைச்சி வண்டியில அடிக்கிட்டு மெதுவா கொண்டாடுவாங்க ஆகவே இங்க வந்தோம் வன்பாராய் முருடு ஒக்கும் என் சிந்தை மரக்கண் என் கண்ணு கூட கண்ணு கூட எப்படின்னா மரக்கண் என்னுடைய கண்ணானது உண்மையான வந்து இந்த கண்ணல்ல இந்த மரத்துல இது கண்ணு மரம்னு இருக்காங்க கொஞ்சம் உடனே பிளக்க முடியாம இருக்கும் அதுக்கு கண்ணுன்னு சொல்லுவாங்க அது போல மரத்துல இருக்கிற கண்ணு தான் எனக்கு ஏன் உன்னை பார்க்கல என் செவி இரும்பினும் வலிது என் காது காதல்ல இரும்ப விட வலிமையானது ஆதலால் தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பெரும் துறையுரை மேவிய சிவனி அதனால என் நெஞ்சோ வெறும் முரட்டு மரம் கண்ணோ மரம் மரத்தின் கண்ணு செவியோ கல் நெஞ்சு கல் செவி இப்படி இருக்கும்போது என்னை எதுக்கு பாண்ட என்னை ஆண்டதுனால என்ன நீ பயன் காண்ட அன்று தன்னை ஆண்டதே தகுதி இல்லாத தன் என்று சொல்ற அவ்வளவு தகுதி இல்லையா மனதில் அப்படி தோன்றியதே பாடுறாங்க திருப்பராய்த்துறையிலும் இருக்கிற எங்க திருப்பெருந்துறையிலும் இருக்கிற பராய்த்துறை மேவிய சிவனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவமே போற்றி என்றெல்லாம் வாக்கு இருப்பதனால அப்படி மனசுல வந்த போது பராய்த்துறையிலும் வருது திருப்பெருந்துறை ஞாபகத்துக்கு வருது அப்படிதான் அந்த அளவுல எதுகை மோனிங்கிறதுக்கு இல்ல தானா வந்தது தானாக தந்ததென்று உந்தி பர தன்னையே தந்ததென்று உந்தி பர சிவ சிவ நல்ல வேலை வந்தது ஞாபகத்துக்கு அதனால அவையெல்லாம் அவரா நினைச்சு பாடல அப்படியே பெருமானுடைய திருவள்ளுவர் உந்த பாடினது அவ்வளவுதான் ஆனா பராய்த்துறையிலும் பெருமான் இருக்கிறான் திருப்பெருந்தொல்லையும் இருக்கிறான் சிவ நல்ல வேலை நீங்க கேட்டதுனால நல்லது ஆட்டு தேவ விதி ஓடித்து அன்பால் ஐயனே என்று உன் அருள் இருப்பேன் ஆட்டு தேவர் அது யாருன்னாரு ஆட்டு தேவர் விதி ஒழி இந்த தேவர்கள் எல்லாம் இருக்காங்களே இவர்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நீ ஒவ்வொரு தகுதி கொடுத்துருக்குற என்ன படைப்பதை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்குற அது நாலு முகத்துக்கு இது நாலு முகம் இங்க வான்னா வந்து அது படைக்கும் இல்லைங்களா அப்புறம் சம்பந்திக்கிட்ட காத்தல் தொழில கொடுத்த திருமால்கிட்ட அப்புறம் உருதரங்கிட்ட அடித்தல் தொழில கொடுத்த ஒவ்வொருத்தையும் அப்படி கொடுத்து இவர் செய்கிறாராம் அப்படி செய்கின்ற பொழுது ஆட்டு தேவர்தம் விதிபடி ஒழித்து அப்படின்னாரு இப்படியெல்லாம் இந்த பதவியில ஒவ்வொருவராக இருந்து கொண்டிருக்கிறார்களே அவருடைய அந்த அவர்கள் மூலமாக படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றையும் செய்தியே அதை ஒழித்து நீக்கிவிட்டு அன்பால் ஐயனே என்று உன் அருள்வடி இருப்பேன் அந்த மாதிரி இருக்கிற பெருமன் திருமால் போன்ற அவர் அவரோடு தொடர்பு கொள்ளாமல் உன்னையே நினைந்து நான் இருப்பேன் நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாட்டு தேவரும் அவங்க எல்லாம் ஆட்டு தேவர் ஏன் இந்த ஆட்டு தேவர்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா இந்த தக்கன் வேள்வியில என்ன செய்தாங்கன்னா அதெல்லாம் உள்ள தள்ளி இருக்காங்க ஒரு நாள் பிரியாணி நடந்திருக்கு அடியில அதெல்லாம் உள்ள தள்ளி இருக்குது அதுல கலந்து கொள்ளாம இருந்த படுத்த செய்வர் சிவபெருமான் தான் <laughs> அதனால ஒரே நாள் அசைவரானாங்க அவங்க வெறும் இவர் முழுக்க பக்கா சைவம் அதெல்லாம் சைவா போற்றி அப்படின்ட்டார் தலைவா போற்றி என்று சொல்லிட்டார் சரிங்களா அதனால சைவா அதுக்காக சொல்லல அவங்க சிவநெறி தழுவுவரல் சைவர் அவ்வளவுதான் இந்த சாப்பாட்டு சைவம் போச்சுப்போ இப்போ சைவம்னா அது சாப்பிட மாட்டான்னு அர்த்தம் சைவர் அல்லன்னா சாப்பிடுவாங்க ஆகவே சாப்பாட்டுல சைவம் வந்துட்டு இப்போ மீன் சிவபெருமானி தன்னுடைய கடவுள் அடிமுதல் கடவுளாக கொள்ளுகிறவர் சைவர் சிவபெருமானை தம்முடைய தலைவனாக கொண்டு வடிவெல்லாம் செய்வர் அதான் சாப்பாட்டுக்கு பின்னால வந்தது இந்த நாட்டு தேவரும் நாடரும் பொருளே அதனால அந்த மேலோத்தில் இருக்கின்ற தேவர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் இருக்கின்றவன் தான் அவர்களும் நாடரும் பொருள் நாதனி உனை பிரிவு அருளை காட்டி உன்னை விட்டு நீங்காது இருக்கிற அருளை எனக்கு கொடுக்கணும் தேவ நின் கடலினை காட்டி உன்னை பிரியவும் கூடாது உன்னுடைய திருவடியும் எனக்கு காட்டி கொடுக்கணும் ரெண்டு திருவடியும் கடல் இணை காட்டி காயமாயத்தை கடித்தருள் செய்யாய் என்ன இந்த காயம் காயம்ங்கிறது என்னது இந்த உடம்பு இது வந்து எப்படிப்பட்டது மாயம் இது இந்த மாதிரி இருந்து போயிடும் அதனால காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடரா சுட்ட மண்ணும் என்னமோ சுட்ட சட்டியும் பேசுமோ அறியுமோ இப்படி பழைய பாட்டு சரிங்களா அதனால இது காயமே இது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பையடா என்ன காற்று புசு புசுன்னு வாங்கி வாங்கி விடுறோம்ல காற்று இருக்கு ஆனா இது யார் சார் செய்தது செய்ததுனாரு ஒரு ஆள் செஞ்சது செஞ்சதுனாரு மாயனார் யாரு பிரம்மா நாலு தலை உடையவர் அந்த குயவன் செஞ்ச மண்ணு பாண்டம் ஓடடா இது மண்ணு பாண்டம் <laughs> இப்படி எல்லாம் பாடினாங்க அது மணி உடம்பு கடமை அப்படி இப்ப மைசூர் சாண்டலோடு எல்லாம் போடுறோமே ஏ ஏண்டா இடம் இதுக்கெல்லாம் <laughs> காயமே இது பொய்யடா காற்று வைச்ச பையடா மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா <laughs> இதெல்லாம் என்னைக்கு நிக்க போகுது என்னைக்கு இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு தூரம் காயமாயத்தை கடித்தருள் செய்யாய் சேட்டை தேவர் தம் தேவர் பிராணி பாருங்க சேட்டை தேவர் சேட்டை என்னன்னு கேட்டா இது திருநெல்வேலி பக்கத்துல இது கொஞ்சம் அதிகமா உண்டு அதிகமா எதுன்னு குருவும் பண்ணனா ஏ சேட்டை பண்ணாதடா அப்படிம்பாங்க சேட்டை சேட்டைன்னா அதாவது சும்மா இருக்கும்போது திமிராது ஒன்று செய்யறது ஒரு போகும்போதே ஒரு இடி இடிச்சுட்டு போறது நம்ம குறும்புன்னு சொல்லுவோம் இதை அதனால இப்படி சில சொற்கள் எல்லாம் சேட்டை தேவர்தம் தேவர் பிராணி சேட்டைன்னா குறும்பு அல்ல தேவர்தம் தான் தேவர் பிராணி திருப்பெருந்துடை சிவேவிய சிவனி அரிக்கிலேன் உடல் துணிபட ஆகும் இந்த உடம்பை நீக்கணும்னா ஒண்ணு கத்தி எடுத்து அறுத்துக்கலாம் சரிங்களா அதான் அருக்கிலேன் உடல் துணிபாடு துணிபடன்னா துண்டு துண்டா பண்ண முடியாது அல்லது அங்க காம போட்டுக்கணும் துணிபட தீப்புக்கு ஆறியிலேன் ஒண்ணு அறுத்தறியணும் உடம்ப இல்ல தீயில விழுந்துடணும் நெருப்ப விழுந்துடணும் ரெண்டு செய்தி நானு அவசியமில்லாத உடம்பை வைத்துக் கொண்டு அவசியமில்லாத பண்பை வைத்துக் கொண்டு நான் எதுக்கு ஒன்னு பிரிஞ்சு இருக்கணும் சொல்லு அதனால ஒண்ணு அறுத்து விடலாம் அல்லது நெருப்புல விழுந்துடலாம் தீப்புக்கு ஆறியிலேன் ஏன் தெரியுமா திருவருள் வகையறியேன் நீ இப்படி என்னை ஒரு தளத்துல கலந்தாண்டு இப்ப என்னை விட்டு நீங்க போயிருக்கிற அப்படி என்னை விட்டு நீங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல அதனால எனக்கு நான் என்ன செய்ய முடியுப்பா நின் அருள் வழி இருப்பேன் அருள் வகையறியேன் பொறுக்கிலேன் உடல் இந்த உடம்பை எனக்கு இன்னும் வச்சுக்கிறதுக்கு விரும்பலப்பா போக்கிடம் காணின் சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கேட்டா எங்க நான் போறது எனக்கு போற இடமே தெரியும் போக்கும் வரவும் நிலா புண்ணிய நீ எனக்கும் போக்கும் வரவும் புனவும் தெரியாம இருக்கு என்ன பண்றது இப்படி இருக்க நீ நானு எனவே போற்றிடம் காணியும் போற்றி போற்றி என்போர் விடைப்பாக யாரெல்லாம் உன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு விடைப்பாக நீ அருள் செய்வாய் இறைக்கிறேன் உனை பிரிந்திருக்க இறக்கிறேன் உன்னை நான் இறக்கவும் முடியல சரி உன்னை பிரிந்திருக்கலாம்னா அப்படி பிரிந்திருக்கவும் என்னால முடியல ஒண்ணு பிரிந்திருக்க தயாரா இருக்கணும் அது முடியல அல்லது இறந்தன்னு இறக்கவும் இல்லை நான் என்ன செய்வேன்பா என் செய்கேன் இது செய்க என்றருளாய் எனக்கு ஒன்னும் வழங்கல இருக்கிறதா போறதா சாகிறதா வாழ்றதான்னு தெரியல நீ எனக்கு என்ன செய்யணும்ங்கிறதையாவது சொல்லுப்பா எனக்கு ஒண்ணும் வழங்கலப்பா பாவம் நான் என்ன செய்யணுங்கிறதையாவது சொல்லேன் எனவே இது செய்க என்றருளாய் சிறைக்கனே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே இங்க சிறைக்கனே புனல் என்னவா இங்க சிறை என்றால் அணை அணைன்னு அர்த்தம் சரிங்களா சிறைக்கனே புனல் திருப்பெருந்துறையில நிரம்ப கைக்கணி புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனி நல்ல சிறையின்னு அணை அணையில அப்படியே தண்ணி தேங்கி நிற்குமா எங்கே நம்முடைய திருப்பெருந்துறையில அவ்வளவு அருமையான நீர்வளம் சூழ்ந்திருக்கும்படியான திருப்பெருந்துறை சிவனி என்கிறார் மாயனி மரிகடல் விடம் உண்ட வானவா மாயனி இங்க மாயன்னு சொன்னா திருமாலை குறிக்கலாம் இங்க கிடையாது இங்க மாயன்னா அந்த உயிர்க்கு வந்து அப்படி தோன்றுவது போல் தோன்று உடனே மறையவும் செய்வான் அதனால மாயன்னு சொன்ன தவிர சம்பந்தியும் மாயன்தான் மாயனே மறிகடல் விடமுண்ட வானவா மறிகடல் மறிகடல் அது என்ன மறிகடல்னு கேட்டீங்கன்னா அந்த அலைகள் எப்படின்னா மறித்து மறித்து வரும் மடங்கி மடங்கி வருது பாருங்க அதனால அந்த மறிகடல் வேற ஒண்ணும் இல்லை அலைகள் சூழ்ந்திருக்கும்படியான கடல் அதில் தோன்றிய நெஞ்சு அதை உண்டவனி உண்ட வானவா மணி கண்டத்திய முமுதி அந்த விஷத்தை உண்டதுனால கண்டமானது கருத்திருக்கும்படியான பெருமான் நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன் உன்னை நான் நினைக்கவும் இல்லை பாருங்க நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன் நான் வந்து உண்மையாகவே உன்னை நான் மனதில் நினைக்கவும் நான் செய்யலப்பா நமச்சிவாய என்று உன் அடிபணியாய் பணியா பேயனாயிலும் பெருநெறி காட்டாய் உன்னை நான் எந்த சொல்ல விடாமல் சொல்லணும்னா திருவைந்தெழுத்து சொல்லணும் அப்படி திருவைந்தெழுத்து அடிக்கடி சொல்லி சொல்லி உன் திருவடியை பணியணும் அப்படி பணியாவிட்டாலும் கூட என்னை நீ விட்டு விடக்கூடாதுப்பா நமச்சிவாய என்று உன் அடி பணியா பேயனாயிரம் பெருநெறி காட்டாய் பிறை குலாம் தடை பிஞகனி பிறை அணிந்திருக்கும்படியான அந்த திருச்சடை உடையவனி ஆமா நின்று அலறுவதழகோ நான் ரொம்ப தொலைதூரத்தில் இருந்து உன்னை நான் நினைத்து நினைத்து அழுகிறனே இத அழகாப்பா திருப்பெருந்துறை மேவிய சிவனி போது சேர் அயன் பொறுகடல் கடந்தோன் புரந்தராதிகள் நிற்க போது சேர் அயன் போதுன்னா மலர் மலர் இருக்க முடியாது அயன் யாரு பிரம்மா அவன் அப்படி அயன் பொறுகடல் கிடந்தோன் கடல்ல படுத்திருப்பவர் யாரு சம்பந்தி பெருமாள் புரந்தராதிகள் இந்திரன் போன்ற முத்தான் நிற்க அத்தனை பேர் இருக்கவும் மற்ற என்னை போது மாட்டினின் குறைகடல் காட்டி குறிக்கொள்கின்ற நின் தொண்டரில் கூட்டாயி போது மாட்டி போது உன்னுடைய கையில் இருக்க அந்த போதுன்னா உன்னை அதை இழுப்பது இழுப்பது உன்னை அப்படியே வந்து என்னை ஏதாவது ஒரு ஒரு கையில் ஒரு கறி வைத்தாவது என்னை அப்படியே இழுத்துட்டு கரகரன்னு இழுத்துட்டு போகும் மாட்டி என்னை இழுக்கணும் இழுத்தா என்ன செய்யணும் போது மாட்டி நின் குறைகாடல் காட்டி அப்படியே எடுத்துக்கிட்டே போய் உன்னுடைய திருவடியை காட்டணும் காட்டி குறிக்கொள்கென்று நின் தொண்டரில் கூட்டாய் என்ன செய்யணும் மெதுவா என்ன அப்படியே பிடிச்சி இழுத்து உன்னுடைய திருவடியும் காட்டி நல்ல இந்த மாதிரி தொண்டர்களோடு கூட இந்த தொண்டர்களோடவே இனிமே இருக்கணும் தெரியுதா பிரியப்படாது என்று சொல்லக்கூடாதாப்பா கூட்டாய் யாது செய்வதென்று இருந்த நன் மருந்தே இப்படி எல்லாம் ஒண்ணு செய்யாமல் இருந்து நான் என்ன செய்யறதுன்னு இருக்கேன்பா அப்படின்னாரு அடியனேன் இடர்படுவதும் இனிதோ இப்படி நான் பிரிந்திருந்து வருந்துவது அழகா சீதவார் புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனி திருப்பெருந்து இருக்கின்ற பெருமானி என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்கிறார் ஞாலம் இந்திரன் நான் முகன் வானவர் நிற்க மற்றியனை நயந்தினிதாண்டாய் இது அடிக்கடி சொல்றார் எத்தனையோ பேர் ஆட்கொள்வதற்கு இருக்கும் கூட அவரை எல்லாம் விடுத்து என்னை ஆண்டாய் அப்படி ஆண்ட நீ முழுது என்னை வந்து கரை சேர்க்கணும்ப்பா இல்ல என்னுடைய உடம்பை நீக்கிடு நீக்கிவிடு ரெண்டில் ஒன்று செய்யும் என்று சொல்றேன் அதனால நிற்கமற்றியன நயந்தினிதாண்டாய் காலன் ஆர் உயிர் கொண்ட பூங்கொடலாய் ஒரு அடியவருக்காக யமனுடைய உயிரையே நீ போக்குனியப்பா எங்க திருக்கடவுர்ல மார்க்கண்டேயருக்காக செய்து ஆமா திருக்கடையூர் திருக்கடவுர் தான் திருக்கடை கடையூர் பார்ப்போம் <laughs> எனவே காலனாருயிர் கொண்ட பூங்கடலாய் கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் கங்கையாய் கங்கை தலையில் கொண்டிருப்பவன் அங்கி தங்கிய அங்கின நெருப்பு நெருப்பை கையில் வைத்துக் கொண்டிருப்பவன் மாலும் ஓலமிட்டலரும் அம்மலர்க்கே திருமால் கூட உன்னை காண வேண்டும் காண வேண்டும் என்று ஓலம் ஓலம் என்னை காப்பாய் என்று அலறுகிறான் அப்படிப்பட்ட அமைப்பில் அம்மலர்க்கே மரக்கண்ணீனையும் வந்திரப்பணியாய் அந்த திருவடியிட்ட நீ வாப்பான்னு சொல்லணும் ஆனா எனக்கு இருக்கிற கண்ணு வெறும் மரக்கண் தான் நல்ல கண்ணு இல்ல நல்ல கண்ணா இருந்தா உன்னைக்கு எப்ப காணலியோ அப்ப அந்த கண்ணே இருக்கக்கூடாது இந்த உடம்பே இருக்கக்கூடாது இருந்தும் இருக்குது அது மரக்கண் மரத்தினால் செய்யப்பட்ட கண்ணு தான் அது எனவே என்னை அழைக்க என்னை அழைக்க வேண்டும் மரக்கணியினையும் வந்திரப்பணியாய் சேலும் நீளமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனி சேலும் நீளமும் நிலவிய வயல் சேலுங்கிறது என்ன மீன் நீளம் என்ன மலர் எனவே மலர்களும் மீன்களும் எல்லாம் தவழ்ந்திருக்கும்படியான அந்த ஆறு அந்த ஆற்றினை சூழ்ந்திருக்கிற திருப்பெருந்துறை என்று சொல்லி ரொம்ப அருமையா சொன்னார் பாருங்க வளைக்கையானோடு மலரவன் அறியா வானவா வளைக்கையானோடு மலரவன் அறியா வானவா அப்படின்னாரு வளைக்கையான் பெருமாள் மலரவன் பிரம்மா இந்த ரெண்டு பேரும் அறியாத என்னைய எது மலரவன் அறியா வானவா மலை மாதொரு பாகா அந்த இரண்டு பேரும் அறிய முடியாத பெருமானி உமையை பொழுதுமே கூட வைத்திருக்கின்ற பெருமானி களிப்பலாம் மிக கலங்கிடுகின்றேன் களிப்பலாம் மிக என்ன இந்த உலகியல் வயப்பட்டு இந்த உலகில் இன்பத்தில் தலைத்திருக்கனே தவிர ஆனா உன்னுடைய திருவடியை நான் சேர வரல சரிங்களா உன்னை ஆட்படவும் இல்லை எந்த நாள் வரே வளைக்கையாரோடு மலரவன் அறியா வானவா மலை மாதொரு பாகா களிப்பலாமிக கலங்கிருகின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே கைலை மாமலை மேவிய கடலே அப்படிங்க இந்த காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றிங்கிறமே இது ரொம்ப அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அல்லவா ஏன்னா அவன் கனகத்திரல்னா அப்படியே இந்த பொற்குன்றம் பொற்குன்றமா இருக்கிறான் ஆனா எங்க இருக்கிறனா கைலை மலையானே போற்றி போற்றி என்று ரொம்ப அருமையா சொல்லுகிறோம் இல்லைங்களா இந்த பெருமான் கூட சிதம்பரத்துக்கெல்லாம் வந்தது ஒரு காலத்துல கையில இருந்து இங்க வந்தாராம் அதனால புக்க திருத்தாண்டம்னு பாடுறாரு எங்க இருந்து பூந்தார் கையில இருந்து வந்து இங்கே சிதம்பரத்துல போய் பூந்தார் அதான் புக்க திருத்தாண்டகம் யார் எங்கே புக்கது நடராஜா எங்கே இருந்து கையிலையில் இருந்து எங்கே புக்கது சில்லையில் புக்கது புக்க திருத்தாண்டகம் இது எல்லாருமே பாடுறாங்க புக்க திருத்தாண்டகம் அப்ப அவன் அதுல கூட ரொம்ப அழகா பாடுறது நாவுக்கரசர் தான் நாவுக்கரசர் தான் உமையம்மையை அழைச்சிக்கிட்டாராம் அழைச்சிட்டு ஒரு பத்து பாட்டு அப்படியே வந்திருக்கிறார் நம்ம திருவண்ணாமலை அப்படி பார்த்தவொடனே நல்ல அண்ணாமலை எங்கிருந்தும் தரிசனம் பண்ணலாம் ஏனுங்க நல்ல வீடா ஒண்ணு கிடைக்கல இங்க வேணாம்பா பாருங்க அப்படியே நம்ம தாண்டி போகலாம் நேராக திருக்கோவிலூர் போயிருக்காங்க அங்கே பார்த்து சரியாகல இப்படியே போன உடனே அப்புறம் எல்லாம் போய் கடைசியில சரி இங்க எப்படி தில்லை என்பது வந்த உடனே இங்க எப்படி சரியா இருக்கலாமானார் பரவாயில்ல இங்கே தங்கிவிடலாம் என்ற அம்மா சொல்ல அப்படி வந்ததுதான் <laughs> என்று நாவுக்கரசர் மூவருமே சொல்றாங்க புக்கான எங்க இருந்து எங்க புக்கார் கைலாயத்திலிருந்து தென்னாட்டுக்கு வந்தவர் எங்க தங்கலாம் இப்ப நாமோட பார்ப்போம்ல வீடு பாக்குறதுக்கு லேசில் இல்லை சரிங்களா என்னமோ நான் எங்களுக்கு அந்த தலையெழுத்துல எல்லாமே போயிட்டு <laughs> ஏன்னா மடத்துல வந்து பணி செய்த மடத்தில் படித்தோம் அங்கேயே இருந்துருங்கன்ட்டாங்க சிசி கிசியெல்லாம் e ஒன்றும் வாங்கலை இன்னை வரைக்கும் வாங்கலை சரிங்களா ஆனால் எல்லாத்தையும் கொடுத்தோம் சிசியெல்லாம் e நான் எங்கேயாவது வெளியில் போய் வேலைக்கு போனால் தானே சிசி e வாங்கணும் சிவ சிவ நான் கொடுத்தேன் தவிர வாங்கலை அப்படின்னு இருந்தாங்க கல்யாணம் பண்ண பண்ணவுடனே மடத்து வீடு நாலஞ்சு வீடு அப்பெல்லாம் சும்மா இருந்தது என்ன உங்களுக்கு தெற்கு வீதியில் போயணுமா அல்லது வடக்கு வீதியில் வேணுமா எங்க தெற்கு வீதியில் இருந்துக்கிறேன் சாமி சரி தெற்கு வீதியில் இருந்துக்கோ அப்படிங்கிற அப்படியே காலமெல்லாம் போகணும் முப்பத்தெட்டு ஆண்டுகள் அப்படிதான் மடத்து வீடு தான் மயிலாடுதுறை வந்து தான் ஓரளவு சொந்த வீடுன்னு ஒன்று வாங்கி அதெல்லாம் வீடு தான் அப்படிதான் இருந்துச்சு ரொம்ப அருமையா என்ன பண்றது அதனால அப்படி பார்க்கும்போது இந்த வீடு பார்க்கறது போறது வர்றதெல்லாம் எங்களுக்கு வந்து அமையவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையே தேவைப்படாமல் போச்சு வாழ்நாள் ரொம்ப ரொம்ப காலம் மடத்து வீட்டில் இருந்தாச்சு கடைசி காலத்தில் ஏதோ சொந்த வீடுன்னு கட்டி உட்காந்தாச்சு புக்க திருத்தாண்டான் அல்ல இப்படியாக இருந்ததை நம்ம அருமையா காட்டுவது நாவுக்கரசர் தான் இந்த தேவாரம் எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆகவே இங்க பெருமான் என்ன செய்தாராம் களிப்பலாமிக கலைங்கிடுகின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே கைலாயத்திலிருந்து இருக்கின்ற பெருமானி அழித்து வந்து எனக்கு ஆவ அருளி அங்க அழித்துங்கிறது அந்த அந்த எனக்கு அருளை கொடுத்துன்னு அர்த்தம் அதுவே இந்த பழத்தில் ஆனா போட்டோம்னா அடித்தேன்னா சிவ சிவ அழித்து விடுவதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு லீனா போட்டு அழித்துன்னு ஒரு சொல்லு இல்லவே இல்லை அழியுங்கும் போது அந்த லீனா வரும் ஆனா அழித்து என்ற ஒரு தமிழ் சொல் இல்லவே இல்லை எந்த லீனா அந்த எலி லீனா போட்டு வம்பே இல்லை இப்படியாக இதெல்லாம் நமக்கு தடைவா செஞ்சோம்னா நம்ம இந்த தான் சிரமப்பட வேண்டியது மொழியை நல்லா எழுதவேணாமா எப்படி எழுதுறது எனவே அழித்து வந்து அதனாலதான் அந்த ஒழிப்புல என்ன பண்ணணும் அதுக்காக தான் ஒழிப்பு கொடுத்தாங்க இந்த லீனா போடும்போது நல்லா வன்மையா இருக்கணும் அழித்து அந்த ராணா அல்லவா அழித்து இந்த அழியனா அலின்னு வரும்போது ரெண்டுக்கும் மெதுவா இருக்கும் ஒரேடிய ராணாங்கிறது வரவழா குழகனாவும் இருக்காது அழித்துன்னு கொஞ்சம் வன்மையும் இருக்காது ரெண்டுக்கும் இடைப்பட்டதா இருக்கும் அழி ஆனாய் பெண்ணாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி வல்லினரானா இல்ல தெரியும் வேறாகும் போது வல்லினம் போட்டா வேறுன்னு அர்த்தம் இந்த சின்ன ராணா போட்டா வேறுன்னு வேறுன்னு அர்த்தம் எது மரத்து வேறுன்னு அர்த்தம் இன்னைக்கு மரத்துல இருக்கிற வேறுன்னு அர்த்தம் வேரோட புடிக்கிட்டு வந்தேங்கிறானு அந்த வேர் இந்த சின்ன ராணம் இந்த இந்த ரூணா போட்டா வேறு பிரித்துன்னு இருக்கு இப்படி எல்லாம் அழித்து வந்தனக்கு ஆவ எந்தருளி அச்சம் தீர்த்தனின் அருட்பெரும் கடலே கடலில் திளைத்து தேக்கியும் பருகியும் உருகேன் உன்னுடைய அருட்பெரும் கடல்ல தான் திளைத்தும் தேக்கியும் பருகியும் முருகேன்னாரு இல்ல அதுலயே திளைக்கணும் அதையே தேய்ச்சி நிற்கணுமா தண்ணிய அப்புறம் பருகணுமா <laughs> இப்படி எல்லாம் செய்யாமல் திருப்பெருந்துரை மேவிய சிவனி என்று சொல்லி அந்த அமைப்பை நிறைவுபடுத்துகிறார் எது செத்திலாப்பத்து என்ற பகுதியை நிறைவுபடுத்துகிறார் அதோ நல்ல ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே உகந்து ஆலம் அமுது செய்த ஆலம் தான் உகந்து அமுது செய்தான் சிலந்தான் பெரிதும் உடையானே அமரர் தொழுதே ஏத்தும் சீலந்தான் பெரிதும் அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானே ஆன ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனம்மானே காண கண் அடியேன் பெற்றவாரே ஆ ஏந்தி இமயவர் கோனை எழ்கலிந்தி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் எழ்கலிந்தி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் எழ்கலுவி இமயவர் போனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கே உகந்து உள்கி உகந்துமை நங்கை உள்ளத்து உள்கி உகந்துமை நங்கை வழிபட கந்து நின்றவா வஞ்சி பெருவி ஓடி தழுவ வெளிப்பட்ட வெள்ளம் காட்டி வெறுத்திட வஞ்சி பெருவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பனே கள்ள கம்பனே எங்கள் பிரானே கள்ள கம்பனே எங்கள் பிரானே காணக்கள் அடியே பெற்றவாரே கள்ள கம்பனே எங்கள் பிரானே காணக்கள் அடியே பெற்றவாரே கண்ணடியேன் பெற்றவாரே பெற்றவாரே நான்